அவர்களும் அங்கே தேவையான அதிகாரித்துவம் அல்லது தகுதிகளை பற்றி பேசியிருந்தார் என்ன தகுதி இருந்தால் இது ஒருத்தர் புரியுது அப்படிங்கிறத ஒன்றாவது ஸ்லோகம் ஒன்றாவது முதல் என்ன சொல்லியிருந்தார் அப்புறம் ஸ்லோகங்கள் நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த சிருஷ்டிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் பற்றி சொன்னார் இந்த நான் உயிர் சக்தி தான் இந்த சிருஷ்டியாக இருப்பது எப்படி சிருஷ்டியாகனா சிருஷ்டியில் எல்லாமாக இருப்பது அப்படின்ட்டு இந்த விஷயத்தை எப்படி ரெக்கக்னைஸ் பண்றது சொல்லும் பொழுது புரியுது ஆமா ஆமா சரி சரி இது கரெக்ட் தானே கரெக்ட் தானே தோணுது ஆனா இந்த உபதேசத்தை கேட்டுட்டு போன பிறகு இதெல்லாம் மறந்து விடுது நம்மளுடைய பார்வை டீலிங்ஸ் எல்லாம் வழக்கம் போல மாறிடுது அப்போ மறுபடி இந்த வகுப்புல உட்கார்ந்து உபதேசம் கேட்கும் பொழுது ஆஹா அந்த இடத்துல இது உண்மைன்னா அந்த இடத்துல அப்படி இல்லை பண்ணணும் இது உண்மைன்னா இந்த இடத்துல இல்லை பண்ணணும் நம்ம ஏன் மாத்தி பண்ணுவோம் அப்படின்னு தோணுது ஆனால் திரும்ப எழுந்துச்சு போன பிறகு இது மறந்துடுது அங்கே பழையபடி டீல் பண்ணுற மாதிரி ஆயிடுது இப்போ என்ன வந்து நம்ம உண்மை தெரிந்தாலும் உண்மைக்கு ஏற்ற வாழ்க்கை நடைமுறை அப்படிங்கிறது கைவிடுறதுல கஷ்டம் இருக்கு அப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்கன்னா சாஸ்திரத்தில் சம்பிரதாயத்தில் உபாசனம்னு சொல்லுவாங்க உபாசனம் அப்படின்னா வழிபாடு வழிபாடுங்கிறதுக்கு விளக்கம் என்னன்னா பூஜை மட்டும் இல்லை பூஜையும் ஒரு உபாசனம் வழிப்படுத்தும் கட்டமைப்பு வழிபாடு எதனை வெளிப்படுத்தும் கட்டமைப்பு மனதினை வெளிப்படுத்தும் கட்டமைப்பு எப்படி வெளி வெளிப்படுத்துவது அல்லது எதற்கு ஏற்ப வெளிப்படுத்துவது அப்படின்னா இந்த உண்மைக்கு ஏற்ப சத்தியத்திற்கு ஏற்ப அல்லது சாஸ்திர போதனைக்கு ஏற்ப சாத்தியத்திற்கு ஏற்ப ஒருவனை அதாவது அவனுடைய மனதை வழிப்படுத்துகிறது நெறிப்படுத்துகிறது எதுவோ அதுக்கு பேரு வழிபாடு உப்ப ஆசனம் அப்படின்னு சமஸ்கிருத வார்த்தை உபாசனம் உபாசனம் உப்பன்னா இணைந்து ஆசனம்னா இருத்தல் அப்ப இணைந்து இருத்தல் இணைந்து இருக்க செய்யும் கட்டமைப்பு எதனுடன் இணைந்து இருக்க செய்யும் கட்டமைப்பு இந்த உண்மையுடன் இணைந்து இருக்க செய்யும் கட்டமைப்பு எதனை இணைக்கும் கட்டமைப்பு மனதினை இணைக்கும் கட்டமைப்பு அப்போ ஒருத்தன் பார்க்கிற விதம் முதல்ல இந்த மாதிரி ஆகும் அப்புறம் பேசுகிறதும் புரிஞ்சுக்கிறதும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும் அப்புறம் செயல்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும் காயில வச்சா மனசா மூன்று நாளும் அவர் இந்த மாதிரி டியூன் ஆகிப்பார் அப்புறம் மூன்று நாளும் இப்படி ஒருவன் தன்னை டியூன் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு ஆச்சாரியன் அல்லது சாஸ்திரம் உதவி செய்ய வேண்டும் அதற்குரிய கட்டமைப்பை கொடுக்க வேண்டும் அந்த கட்டமைப்பு தான் உபாசனா அல்லது வழிபாடு இப்போ போதனை முடிச்சுட்டு உபாசனா போகிறார் அல்லது வழிபாடு கொடுக்குறார் எப்படி இதை பார்க்க வேண்டும் எப்படி மனதை செட்டில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார் இது நமக்கும் இது ஒரு நல்ல சாதனம் திருப்பி சொன்னால் எட்டாவது ஸ்லோகம் ஏழாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகம் பக்கம் நூற்றி இருபத்தி நாலு रसो रसो अहम अहम अप्सु अप्सु कौन्तेय कौन्तेय प्रभा प्रभा अस्मि अस्मि शशि शशि सूर्ययोः सूर्ययोः प्रणवः प्रणवः सर्व सर्व वेदेषु वेदेषु शब्दः शब्दः खे खे पौरुषं पौरुषं ऋषु ऋषु ரச ரசோ रसो அகம் अहम् அப்சு अप्सु கௌந்தேய कौन्तेय பிரபா प्रभा अस्मि अस्मि शशि शशि सूर्ययोः सूर्ययोः प्रणवः प्रणवः सर्व सर्व वेदेषु वेदेषु शब्दः शब्दः के के पौरुषं पौरुषं ऋषु विषु இப்போ இன்னொரு வரியில முதல் வார்த்தைன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது பாருங்க அதுக்குள்ள நடுப்புற ஒழிஞ்சிட்டு இருக்கிற வார்த்தை அகம் அப்படின்ட்டு ரசோ அகம் அப்சு அதுல இருக்கிற அகமும் அப்புறம் மூணாவது வார்த்தையில பாருங்க பிரபாஸ்மின்னு இருக்கு அதில் இருக்கிற அஸ்மியும் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டா ஒரு யூனிட் அகம் அஸ்மி அகம் தான் நான் அஸ்மி தான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னா ஒரு விளக்கம் நடத்து அடுத்து விளக்குறார் நான் இருக்கிறேன் ரசோ அப்சு ரசமாக அப்சு அப்பின் அப்புடி அப்படிங்கிற அப்சுன்னா அப்புவின் சில பேர் பேர்லாம் அப்புன்னு வச்சுப்பாங்க அப்புன்னு அப்புன்னா நீர் தண்ணீர் வந்து சமஸ்கிருதத்தில் ஜலம்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்புன்னு ஒரு வார்த்தை ஆப்பா அதனுடைய வார்த்தை அப்சு அப்படின்னா நீரில் தண்ணீரில் ரசம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் அதனுடைய பொருள் என்ன டேஸ்ட்டு தான் சுவை ஏதோ நம்ம ரசம் வைக்கிறோம் பாருங்க அதுலேருந்து என்ன எடுக்கிறோம்னா அந்த எசன்ஸ் மட்டும்தான் எடுக்கிறோம் ரசங்கிறதுக்கு எசன்ஸ்னு ஒரு பொருள் இருக்கும் சாரம்னு ஒரு பொருள் இருக்குது சுவைன்னு ஒரு பொருள் இந்த இடத்துல சுவைன்னு ஸோ தண்ணீர் சுவை சுவையாக நான் இருக்கிறேன் அப்படின்னா இது என்ன தண்ணீரில் சுவை தண்ணீரில் தான் சுவையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லது தண்ணீர் தவிர வேற எங்கெங்கேயோ டேஸ்டியெல்லாம் என்னமோ இருக்குது உள்ளரமாக ஸ்வீட் இருக்குது அப்புறம் ஒரு மிக்சர் காரம் இருக்குது இதெல்லாம் தண்ணீரே இல்லை ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்குது இந்த தண்ணீரில் சுவையாக நிறைய அப்படின்னா இந்த சுவைங்கிற ப்ராப்பர்ட்டி குணம் ஆக்சுவலாக தண்ணீருக்கு தான் சொல்கிறோம் தண்ணீர்னால் தண்ணீர்னா இந்த தண்ணீர் இல்லை ஆக்சுவலாக இந்த ஹெச் டூ குடிக்கிற தண்ணீரை மீன் பண்ணல பொருள் சொல்லலை ஈவன் மினரல் வாட்டரையும் அவர் சொல்லலை தண்ணீர்ங்கிறது என்னன்னா அந்த தண்ணீர் தன்மை அந்த த கெப்பாசிட்டி டு ஃப்ளோ அந்த ஓடும் தன்மை உருகி ஓடும் தன்மை அந்த சக்தி இவர் தான் தண்ணீர் தன்மை இந்த பஞ்சபூத்தங்கள் எல்லாமே அதுதான் அதனுடைய குணங்கள் மாத்திரம்தான் பேசுறது அந்த குணங்கள் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி ஸ்தூல குணங்கள்லாம் மாறிக்குது நமக்கு அவைலபிள் ஆகுது இந்த இடத்துல ரசகன்னா சுவை சுவையை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்போ நீரில் சுவை இருக்கிற சுவைங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நீர் நீர் நீருக்கு தான் சொந்தமாக இருக்கு ஏன்னா பஞ்சபூத்தங்கள் சுவை எங்கே உங்களுக்கு வருதுன்னு பாருங்க முதல்ல ஆகாஷம் வருது ஆகாஷத்துக்கு சுவை இருக்கா இல்லை அடுத்து காற்று வந்துச்சு காற்றுக்கு சுவை இருக்கா இல்லை அடுத்து நெருப்பு வந்துச்சு அப்படியே அதுக்கு சுவை இருக்கா இல்லை அடுத்து நீர் வந்துச்சு நீருக்கு வந்தா பல் அடுத்து நிலம் வந்துச்சு நிலத்துக்கு சுவை இருக்கா இருக்கு நிலத்துக்கு சுவை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒண்ணு ஒண்ணு அதுக்கு முன்னாடி இருக்கிறதோட மிக்சப்பாக தான் இருக்கும் ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒண்ணு ஒண்ணுமே அதுக்கு முன்னாடி இருக்கிறதோட குணங்களுடன் இருக்கிறது குணங்களுடைய அடிஷன் தான் அடுத்தடுத்த பொருள்களினுடைய தோற்றம் காட்சி அப்படி தண்ணீரினுடைய குணம் தண்ணீரில் இருக்கு சுவைங்கிறது பிருத்திவிலையும் இருக்கு ஆனால் அதனுடைய குணத்துக்கு சொந்தக்காரன் தண்ணீர் பிருத்திவிலையும் எக்ஸ்பிரஸ் ஆகுது உதாரணமா தண்ணீரே இல்லாத பிருத்திவிக்கு டேஸ்ட் கிடையாது உதாரணமா இப்போ ஹல்வா டேஸ்ட் இருக்குன்னா யாராவது ஒருத்தருக்கு நாக்கு சுத்தமாக ட்ரையாக இருக்கணும் சென்ட் பர்சன் துளி கூட ஈரப்ப கூடாது ஹல்வாங்கிற ஸ்வீட்லயும் துளி கூட ஈரமே இல்லாமல் பண்ணிடணும் கிறிஸ்டல் மாதிரி ஆக்கி விட்டுணும் ஈரமே இருக்கக்கூடாது இப்போ ஒரு நாக்கில் வச்சிங்கன்னா அந்த ஹல்வாவை அதோட டேஸ்ட் தெரியாது அந்த லிக்விடிட்டி அந்த ஃப்ளூடிட்டி அந்த தன்மை வேணும் அந்த ஓட்டத்தன்மை திரவத்தன்மை இருந்தால்தான் அது போய் இணைந்து அந்த சுவையை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்போது சுவைங்கிறது தண்ணீருக்கு சொந்தமானது தண்ணீர்னா குடிக்கிற தண்ணி இல்லை அந்த தன்மை அந்த தண்ணீர் தன்மைக்கு சொந்தமானது அப்போது அந்த நீர் நீர்ம பொருட்கள் நீர்ம இயல்புகளில் சுவை இருக்கிறது நீ பார்க்கிற ரெக்கக்னைஸ் பண்ற காஃபி குடிச்சா பார்க்குற ஸ்வீட் சாப்பிட்டா பார்க்குற சாம்பார் சாப்பிட்டா பார்க்குற அங்கே அந்த சுவையாக இருப்பது நான் அப்படிங்கிற அகம் அஸ்மி நான் தான் நீ அதை சுவைக்கும் பொழுது அந்த சுவையை உணர் இல்லையா நீ நினைக்கிற அது இனிப்புன்னு நீ நினைக்கிற அது காரம்னு நீ நினைக்கிற அது புளிக்கும்னு அந்த சுவைகளாக இருப்பதே நான் இப்போ என்னச்சு எங்கேயாவது ஏதாவது சுவை பட்டதுன்னா உடனே அவங்க ஞாபகத்துக்கு அப்புறம் சசி சூரிய யோகோ சசின்னா சந்திரன் விழா சூரியன் சூரியன் ஞாயிறு தமிழ் வார்த்தை தான் புரிய மாட்டேங்குது சமஸ்கிருத வார்த்தை சூரியன் புரியுது சூரியன்கிறது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது உதய சூரியன் கேட்கவே வேண்டாம் உதயங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது சமஸ்கிருதம் சூரியன்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது சமஸ்கிருதம் உதய சூரியன் சமஸ்கிருதத்தில் கூட்டுச்சோம் அதுக்கு தமிழில் எழு ஞாயிறு ஆமாம் ஸோ சசி சூரியர்களிடத்தில் சசிகுமாரெல்லாம் பேர் வைக்கிறோம் அவங்களுக்கு சசின்னா சந்திரன் தான் குறிப்பிடுறாங்க சந்திரன்னாலும் சமஸ்கிருத வார்த்தை தான் சசின்னாலும் சமஸ்கிருதம் தான் அப்படி சசி சூரியர்களிடத்தில் அப்படின்னு வார்த்தை இது அந்த யோகம்னா அதான் இவைகளிடத்தில் அப்படின்னு இந்த ரெண்டிலும் பிரபா அஸ்மி பிரபானா லைட் வெளிச்சம் வெளிச்சங்களாக இருக்கிறேன் அப்படின்னு சரி வெளிச்சமா இருக்கிறன்னா ரெண்டையும் ஒரு கூப்பிட வேண்டாம் சூரியனை சொல்லியே சொல்லியிருக்கலாம் உதாரணம் சொல்லாமலே சொன்னால் நமக்கு புரியும் இதில் உதாரணமே எக்ஸ்ட்ரா சூரியன் சொல்லியிருக்கலாம் இல்லை சந்திரன் சொல்லியிருக்கலாம் எதுக்கு சார் ரெண்டு பேரும் போடுறாரு நம்ம டைம் வீணாக்கிறாரு அப்படின்னா லைட் நமக்கு கிடைக்கிற வெளிச்சத்தில் ரெண்டு டைம் ஒன்று டைரக்ட் லைட் இன்னொன்று ரெஃப்ளெக்டட் லைட் நேரடியான வெளிச்சம் இன்னொன்று பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம் சூரியன்லேருந்து வர்றது நேரடி வெளிச்சம் சூரியனுக்கு சொந்தமான வெளிச்சம் அந்த சூரியன் நெருங்கிட்டு இருக்கு அந்த நெருப்பிலிருந்து வர வெளிச்சம் சந்திரன்லேருந்து வர வெளிச்சம் அவருக்கு சொந்தம் கிடையாது அதுக்கு அவர் கடன் வாங்கி பிரகாஷம் அவர் லோன்ல வாழ்க்கை நடத்துறது ஸோ அவர் கடன் வாங்கிட்டே இருக்கிறார் சூரியனுடைய வெளிச்சம் வந்து இவர் சும்மா திருப்பி தான் அனுப்புறாரு அவருக்கு சொந்தமாக வெளிச்சம் கிடையாது அப்போ வெளிச்சத்தில் ரெண்டு வகை இருக்கு நேரடியாக உற்பத்தியான வெளிச்சம் இன்னொன்று பிரதிபலிக்கப்பட்டு வரும் வெளிச்சம் இப்போ நம்ம வெளிச்சம் பார்க்குறோம் இந்த புஸ்தகத்தை பார்க்குறோம் இந்த உரையை பார்க்குறோம் சுவரை பார்க்குறோம் இதெல்லாம் என்ன வெளிச்சம் ரெஃப்ளெக்டட் லைட் திருப்பி அனுப்பப்பட்ட வெளிச்சம் அதனால தான் உலகத்தை பார்க்குறோம் இதே வெளியில் போய் சூரியன் இருந்தாலும் பார்த்தோம்னா அது நேரடி வெளிச்சம் இந்த லைட்லேருந்து வர்றது நேரடி வெளிச்சம் அதே போல் நெருப்புலேருந்து வர்றது தீபத்துலேருந்து வர்றது நேரடி வெளிச்சம் ஆனால் அந்த தீபத்தினுடைய வெளிச்சம் வேறு ஏதாவது பொருளில் சுவாமி படத்து மேலே பட்டு பிரதிபலிச்சு வர்றது ரெஃப்ளெக்டட் பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம் இப்படி ரெண்டி போடுறதுனா நீ எங்கெல்லாம் டைரக்ட் லைட் பார்த்தாலும் சரி அல்லது ரெஃப்ளெக்டட் லைட் பார்த்தாலும் சரி அந்த ரெண்டிலும் பிரபா வெளிச்சமாக இருப்பது நான் தான் வெளிச்சம்னா ஷைன் பிரில்லியன்ஸ் அந்த ஒளிர் ஒளிர்மை நீ பார்க்கிறாய் ஒளிர்தலை பார்க்கிறாய் அந்த வெளிச்சம் எங்க பார்த்தாலும் அதுவாக இருப்பது தான் அப்ப வெளிச்சம் எங்க தெரியுது நமக்கு வெளியில கூட இருக்கு சார் எங்க எங் எதை பார்த்தாலும் வெளிச்சத்தை தான் பார்க்குறேன் இப்போ இந்த மேஜையை பார்க்குறேன்னா மேஜையில் பட்ட வெளிச்சத்தை தான் பார்க்குறேன் பெட்ஷீட்டை பார்க்குறேன்னா பெட்ஷீட்டில் பட்ட வெளிச்சத்தை தான் பார்க்குறேன் ட்ரெஸ்ஸை பார்க்குறோம்னா ட்ரெஸ்ஸில் பட்ட வெளிச்சத்தை தான் பார்க்குறோம் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன அப்படியே சொல்லிட்டு இருந்தாரு அமைக்கு செய்துட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆமாம் வெளிச்சம் உங்கள் வீட்டுறது வந்து அது பிரதிபலிச்சுட்டு நான் தான் வெளிச்சம் நான் தான் வெளிச்சம் ஸோ இந்த உலகத்தில் உண்மையை சொல்ல போனால் நம்ம யாருமே இந்த பொருளை பார்க்கல யாருமே இந்த பொருளை பார்க்கல இங்க என்ன பொருள் இருக்கோ இந்த பொருளை யாருமே பார்த்ததில்லை எந்த சயின்டிஸ்ட் பார்க்க முடியும் யாரும் பார்க்க முடியாது நம்ம இங்க பார்க்கறது இது மேலப்பட்ட வெளிச்சத்தை தான் பார்க்கணும் இந்த பொருளை யார் உலகத்தில் எந்த பொருளையுமே யாருமே பார்த்ததே கிடையாது அது மேல வெளிச்சம் வருது அந்த ஒளி கதிர் திரும்ப கண்ணுக்கு வருது அந்த வெளிச்சம் அந்த ஒளி கதிரை மட்டும்தான் பார்த்தோம் பொருளை பார்க்கும்பொழுதே வெளிச்சத்தை மட்டும்தான் பார்க்குறோம் பொருளை பார்க்கறது இல்லைன்னா பார்க்க முடியாது ஏன்னா பொருளை பார்க்க முடியும்னா ஒரு அறையோட எல்லா கதையும் நல்லா மூடிட்டு டார்க் பண்ணிட்டு லைட்டிங் ஆஃப் பண்ணுவோம் அப்போ பொருள் இருக்க என்னால் பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியல சார் வெளிச்சம் இல்லை சார் புரியுது இல்லை பொருள் இருந்தாலும் உங்களால் பார்க்க முடியல வெளிச்சம் வந்தாக்க நீ பொருளை பார்க்கல வெளிச்சம் வந்தால் வெளிச்சத்தை தான் பார்க்க போயிட்டு போகுது இப்போ என்னென்ன இவர் எல்லா கவுண்டையும் தூக்கி முழுகிறார் அந்த வெளிச்சமாக இருப்பது நான் இப்போ என்னாச்சு நீ வெளிச்சத்தையும் பார்க்கல நீ என்னதான் பார்க்கறேன் ஒரே போய் அந்த அக்கௌண்ட்டையும் அவரு தூக்கி முடிஞ்சார் நீ வெளிச்சத்தை பார்த்தாலே என்னதான் பார்க்கிறேன் பிரபா அஸ்மி நான் தான் இருக்கிறேன் சசி சூரியர்களிடத்தில் அப்படின்னு சொல்றது வந்து சூரியனில் சந்திரனில் சொல்லலை அந்த பிரகாசம் கடன் வாங்கிய பிரகாசம் எந்த பிரகாசமாக இருந்தாலும் நீ அந்த இடத்துல என்னை தான் பார்க்கிறாய் அந்த பிரகாசிக்கும் விஷயங்களின் விதத்தில் என்னை தான் பார்க்கிறாய் அது விளக்கு வெளிச்சமாக இருக்கலாம் டியூப் லைட் வெளிச்சமாக இருக்கலாம் சிஎஃப்எல் மெல்ஃபாக இருக்கலாம் மெழுகுத்தியாக இருக்கலாம் ஊன்குத்தியாக இருக்கலாம் சூரியனாக இருக்கலாம் சந்திரமாக இருக்கலாம் பிரணவக சர்வ வேதேஷு காப்பி பேஸ்ட் என்ன பண்ணுவீங்க பிரணவகா அப்படின்னா ஓங்கார் சர்வ வேதேஷம்னா எல்லா வேதங்களிலும் ஓங்காரமாக இருக்கிறேன் ஆ இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் எல்லா வேதங்களிலும் ஓங்காரமாக இப்போ ஒன்று பேஸ்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் அகம் அஸ்மிங்கிறது கொண்டு வந்து அகங்கிறது முதல் வார்த்தையில் இருக்குது அஸ்மிங்கிறது மூணாவது வார்த்தையில் இருக்குது நான் இருக்கிறேங்கிறத அங்கேருந்து காப்பி பண்ணி ஒரு ஒரு இடத்துல பேச பண்ணிகிட்டே வரும் இப்போ பிரணவகா ஓங்காரமாக சர்வ வேதேஷம் அனைத்து வேதங்களிலும் இது வந்து ரெண்டு பொருள் இருக்கு பார்ப்போம் பிரணவகா பிரணவம் என்றால் ஓம்காரத்துக்கு பேர் பிரணவம் ஓம்காரம்னா ஓம் அவ்வளோதான் இந்த சப்தத்துக்கு பேரு இந்த வார்த்தைக்கு பேரு ஓம்காரம் அப்படின்னு பேரு அல்லது பிரணவம் அப்படின்ட்டு அதுக்கு பேர் அப்படி எங்கே இந்த ஓங்காரமாக இருக்கிறேன்னா சர்வ வேதேஷு அப்படின்னா நான்கு வேதங்களிலும் எல்லா வேதங்களிலும் நான்கு வேதங்களிலும் ஓங்காரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனா என்ன அர்த்தம்னா இப்போ இவங்க பேசுறதுல வேத மந்திரம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் பார்த்தாலும் ஓம் ஓம்னு வந்துட்டு இருக்கும் ஒரு வரிக்கு முன்னால் ஒரு அணுவாக்கம் அல்லது ஒரு பேராகிராஃப் முன்னாடி ஒரு ஓம் அல்ல ஒரு சாப்டர் பிகினிங் ஆகும்போது ஒரு ஓம்னு இருக்கும் ஓம்னு இல்லாமல் ஆரம்பிக்காது வேதம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதத்தோட எந்த போர்ஷன்லையும் ஆரம்பிக்கும் அதே போல முடியும் போது ஓம் சொல்லி சாந்தி சாந்தி சாந்தி சொல்லி முடியாது அப்போ இந்த ஓம்ங்கிறது ஏன் இருக்குன்னா அது ஒரு பீஜ மந்திரம் அது என்ன பண்ணுதுன்னா அந்த இறை சக்தியை அப்படி வெளியில கொண்டு வர்றதுக்குள்ள ஒரு பீஜம் பீஜம்னா ஒரு சீடு விதை விதை மாதிரி துவக்கம் ஆரிஜின் புரியுது அது என்ன பண்ணுதுன்னா இந்த மந்திரத்துக்குள்ள இருக்கிற இறை சக்தியவும் வெளியில கொண்டு வருது இதை யார் கேட்கிறான்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியவும் தூண்டி விட்டு விழிக்கப்படுவார் ரெண்டு வேலையும் அது செய்யறது அந்த ஓம் அப்படின்ட்டு ஓம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் இருக்கு அது வெறும் சும்மா ஓம்னா ஒரு சப்தம் மாத்திரம் இல்லை ஓம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் இருக்கு பொருள் என்னன்னா கடவுள்னு பொருள் கடவுள்ங்கிறதுக்கு அக்ஷரம் அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கு கா டா ஊ இல் சொல்லணும் அதை விட சின்ன பேர் இருக்கு அது ஓம் ஓம்னு சொன்னா கடவுள் அப்படின்னா இந்த ஓம்காரத்தை பத்தி இன்னொரு விளக்கம் என்ன இருக்குன்னா இந்த ஒரு ஓங்குற ஒளிதான் எல்லா சப்தங்களாகவும் எல்லா வார்த்தைகளாகவும் மருவி இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு இலக்கணம் இந்த ஓங்கிறத இலக்கண விதிப்படி பிரித்து பார்த்தோம்னா பகுத்தாக்க அதில் மூணு அக்ஷரங்கள் ஒன்று ஆ இன்னொன்று அப்படி மூன்று ஒலிகள் இதான் பேசிக் சவுண்ட்ஸ் அப்படின்னு எந்த அடிப்படையில் சொன்னீங்கன்னா ஒளியியல் தத்துவப்படி ஒளியியல் தத்துவத்தைப்படி பார்த்தாக்க மூன்றே மூன்று தான் பேசிக் அப்படிங்கிறது நம்முடைய கான்செப்ட் அதில் நம்முடைய த்ரோட்டில் வாயில் உதட்டில் நாக்கில் எங்கேயும் எந்த ஆப்ரேஷனும் பண்ணாமல் just open throat make sound தொண்டையை திறந்து ஒரு சவுண்டு கொண்டு வந்து பாருங்கள் அவ்வளோதான் வேறு என்ன சவுண்டு கொண்டு வரணும்னாலும் நீங்கள் எதாவது மாடிஃபிகேஷன் கா பூ கே பை மை ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் திறந்தா வர சவுண்டு அதே போல எதையும் திறக்காம மூடுங்க மூடிட்டு சொன்னா வர்றது இது ஒண்ணுதான் வேற ஒண்ணும் வராதுன்னு சொல்ல முடியும் அப்ப ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிற இடம் ஆ முடிகிற இடம் இன்னும் அதுக்கு இடையில எத்தனையோ மாறுபாடுகளை நம்மளால உண்டு பண்ண முடியும் அந்த மாறுபாடுகள் எல்லாத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் இதில் கிட்டத்தட்ட பார்த்தா எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகும் அப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நாக்கு உதடு எல்லாமே ஒரு மாடிஃபிகேஷன் வருது அப்போ ஊன்னு சவுண்ட் வருது அப்போ ஆறுன்னு பிறந்து ஊன்னு மாடிஃபை ஆகி இன்னொன்று முடியாது இப்போ இந்த மூணையும் கிராமட்டிக்கலாக சேர்க்கும் பொழுது இலக்கண விதிப்படி சேர்க்கும் பொழுது ஆறும் ஊனும் சேர்ந்து ஓன்னு மாறணும்னு இலக்கண விதி உணர்ச்சி அப்புறம் இருக்கிற இவங்களுக்கு அப்போ ஓன்னு ஆகிடும் அப்படின்னா என்னன்னா நம்ம பேசுற எல்லா வார்த்தைகளும் இந்த மூன்றினுடைய இணைப்பு தான் ஆ ஊ இம்முடைய இணைப்பு கச்சமிச்சா கச்சமிச்சான்னு கலந்தாக்க இந்த எல்லா வார்த்தையும் எல்லா லாங்குவேஜுமே அது ஃப்ரெஞ்சாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் சம்ஸ்கிருதமாக இருக்கலாம் எல்லா மொழிகளில் இருக்கிற எல்லா வார்த்தையிலும் இந்த மூன்றினுடைய ஆதாரத்தில் இருக்கின்றன அப்படின்னா என்ன விளக்கம் இப்போ நம்ம கிடைக்கும்னா இந்த வேத மந்திரத்தை சொல்றது ஓம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாராகிராஃப் அனுபவத்தை படிக்கிறார் ஒரு பெரிய சாப்டர் படிக்கிறார் அப்படின்னா உண்மை என்ன இந்த ஓம்ங்கிற ஒன்று தான் எவ்வளோ பெரிய உருவத்துக்கு வளருது கரெக்ட் இந்த ஓம் தான் மந்திரமாகவே வளருது அப்போ வேத மந்திரத்தில் ஓம்காரம் என்ற முதல் அக்ஷரமாக இருக்கிறேன் ஒட்டுமொத்த வேதத்தினுடைய ஆதாரமாக ஓமாகவும் இருக்கிறேன் நான் சர்வ வேதங்களில் ஓங்காரமாக இருக்கிறேன் ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா இந்த வேதங்கிற வேத மந்திரங்கள் வந்து பெனிஃபிட்டை கொடுக்கிறது எப்படின்னா இந்த ஓம்னு சொல்லிட்டு சொன்னாதான் பெனிஃபிட் கிடைக்கும் அந்த மந்திரங்கள்லாம் ஓம் சொல்லாமல் சொல்லும்போது அந்த பெனிஃபிட் கிடைக்காது முதல்ல பிகினிங்கில் ஓம்னு சொன்னால் அது தட்டி எழுப்பப்படுகிறது சக்தி அப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது அது உயிர் உள்ளதாக இருக்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஓம் சொல்லி ஓம் சொல்லி ஒரு ஒரு தடையும் ஓம் சொல்லி சொல்லி சொல்லுவோம் அப்போ என்னன்னா ஒரு ஒரு தடையும் அந்த சக்தியை இந்த வேதங்கள் ஒரு வாழ்க்கை பலனை கொடுக்கிறது பல வாழ்க்கையில் பலனை கொடுக்கிறது அந்த பலனுக்கு காரணம் ஓங்காரம் அந்த ஓங்காரமாக இருப்பது நான் பலன் தரும் சக்தியாக இருப்பது நான் இன்னொன்று என்னென்னா சர்வ வேதேஸ்வரத்தில் வேதம்னா இந்த இடத்துல ரிக்யஜூர் சாம அத்தர்வண வேதத்துக்கு பேர் வேதம் தான் வேதம்னா இன்னொரு பொருள் இருக்கு பொதுவாகவே எல்லா அறிவுரைகள் எல்லா கல்வி எல்லாத்துக்கும் பேர் வேதம்னு ஒரு பொருள் இருக்கு என்ன அது ஃபிசிக்ஸாக இருக்கலாம் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் மெக்கானிசமாக இருக்கலாம் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் மெடிக்கல் காலேஜ் படிப்பாக இருக்கலாம் அல்லது கடவுளை பற்றிய படிப்பாக இருக்கலாம் அல்லது கடவுளே இல்லைன்னு சொல்லி போதிக்கிற படிப்பாகவும் இருக்கலாம் இது எல்லாமே வேதம் ஏன்னா அதெல்லாம் ஒரு நாலெட் அது ஒரு குறிப்பிட்ட நாலெட் அந்த நாலெட்ஜுக்கு பேரு அந்த ஞானத்திற்கு பேரு வேதம் அப்படின்னு ஒரு பொருள் ஸோ அப்படி பார்த்தா உலகத்தில் எல்லா ஞானமும் வார்த்தைகளால் ஆனது வார்த்தைகள் இல்லாமல் எந்த ஞானமும் இல்லாத மெக்கானிசமும் கிடையாது அல்லது வைத்தியமும் கிடையாது வார்த்தைகளால் கட்டமைக்கப்பட்டது தான் ஒரு ஞான தொகுப்பும் அப்போ அந்த வார்த்தைகளாக இருப்பதே நான் ஓங்காரமாக இருக்கிறேன் அந்த வார்த்தைகள் தான் இந்த ஞானமாக இந்த கல்வியாக முன்னால் இருக்கிறது அப்படின்னா அந்த கல்வியாக இருப்பது எது ஓங்காரம் அந்த ஓங்காரம் நான் அப்படின்னா இந்த கல்வியாக இருப்பது எந்த கல்வியாக உலகத்தில் இருக்கும் எல்லா கல்வியாகவும் இருக்கும் உன்னுடைய வார்த்தையில் அது நல்ல கல்வின்னு இருக்கலாம் இது கெட்ட கல்வின்னு இருக்கலாம் இது உதவி செய்கிற கல்வின்னு இருக்கலாம் அது அழிக்கிற கல்வியாக இருக்கலாம் இது உயர்த்தும் கல்வியாக இருக்கலாம் இது ஒருவனை தள்ளிவிடும் கல்வியாக இருக்கலாம் அந்த கல்வியாக எல்லாம் இருப்பது நான் தான் அது ஏன் சார் அப்படின்னா ஒருவனை உயர்த்ததாகவும் இருக்கலாம் ஒருத்தரை தள்ளி விடுறதாகவும் இருக்கலாம்னா நீங்க அப்படி இருக்கீங்க என்ன பண்றது அவன் பண்ண பாவத்துக்கு அவன் ஒருத்தர் உழுந்து எழுந்துச்சாதான் செய்ய முடியும் அப்போ உள்ளதான் அவனை தள்ளி விட்டா அவன் எழுந்துட்டான் அப்போ அவனுக்கு தவறான போதை கொடுத்து அவங்க கீழே உள்ள வைக்கணும் அப்புறம் சண்டை தொடச்சிட்டு புத்தி வந்து சரியாயிருப்பான் அப்ப அந்த இடத்துல அந்த ரீதியில் இருந்தால்தான் அவனுக்கு படியளக்க முடியும் என்பதால் அந்த ரீதியில் அந்த கட்டமைப்பில் நான் இருந்து கொண்டு அவனுக்கு அங்கே படியளிக்கிறேன் திரும்ப ஒருத்தனுக்கு நல்ல கல்வி கிடைக்குது புத்திசாலித்தனமான திறமையான கல்வி சௌகரியமா வாழலாம் அந்த கல்வி கிடைச்சதுனால அவன் நல்லா இருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கல்வியாக இது அதே சார் நீங்க கொடுக்க வந்தீங்க அவர் திறமைக்கு அவர் வளர்ந்துருப்பாரு திறமை இருந்தா பார்த்தாலும் புண்ணியம் இருந்தா பார்த்தாரு அவருடைய புண்ணியத்தையும் பாப்ப புண்ணியத்தையும் திறமையையும் பலனாக கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல கல்வியாக போய் இருந்து அதை பலனாக மாற்றி கொடுத்தது அப்போ எல்லா கல்வியாகவும் இருப்பது அகம் அஸ்மி சர்வ வேதேஷு பிரணவக எல்லா வேதங்களிலும் ஆதார சுருத்தியாக ஆதார ஒளியாக இருப்பது நான் பிரணவமாக ஓங்காரமாக இருந்து எல்லா கல்வியையும் நிர்வாகிக்கிறேன் அந்த கல்வி என்ற ரூபத்தில் இருக்கிறேன் வேதங்களாகவும் இருக்கிறேன் கே சப்தா கே கம்முன்னு சொன்னா ஆகாஷம்னு பார்த்துருக்கோம் ஆகாஷம் ஆகாஷத்தில் கம் கே கம்னா ஆகாஷம் கேனா ஆகாஷம் தெளி அப்படி ஏழாவது வேற்றுமைக்கு மாறுது அப்படி ஆகாஷத்தில் சப்த சப்தம் என்ற குணமாக இருக்கிறேன் அப்படின்றார் சப்தம்னா என்னன்னா இந்த இடத்துல சப்தம்னா ஒலி சவுண்டு அப்படின்னு பொருள் இருக்கு சப்தம்னா வார்த்தைகள்னு ஒரு பொருள் ரெண்டு பொருளுமே இங்கே செய்யும் ஓகே ரெண்டையும் பார்த்தோம் இப்போ இங்க பொதுவாக சப்தத்தை பற்றி பார்ப்போம் சவுண்டை பற்றி பார்ப்போம் சப்தம் சவுண்டுங்கிறது யாருக்கு சொந்தமான குணம்னா ஆகாஷத்துக்கு சொந்தமான குணம் ஏன்னா இந்த சவுண்டுங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவியல் ஆராய்ச்சி பண்ணிச்சுன்னா புற அறிவியலுடைய ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு இருக்க இருக்கிற கிடைச்சிருக்கிற டேட்டா படி அவங்க முடிவு வந்திருக்கிறபடி பார்த்தா சவுண்டுங்கிறது வைப்ரேஷன் அதிர்வு அதிர்வுகள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் தான் காரணம் ஸ்பேஸ்னா என்ன இடைவெளி கேப் அப்போ அந்த தூரங்கிற கான்செப்ட் கருத்து அந்த அந்த ஸ்பேஸ் தான் வந்து வைப்ரேஷனுக்கு வாய்ப்பு கொடுக்குறது இப்போ உதாரணமாக ஏதாவது ஒரு கம்பி அதிர்வடையுதுன்னு வச்சுக்கோங்க அங்கே ஸ்பேஸ் எடுத்து எடுத்து ஸ்பேஸ் இல்லைன்னா அதிர முடியாது உதாரணமாக அந்த கம்பிக்கு எல்லா திசையிலும் அடைச்சிடும் ரெண்டு திசை நாலு திசை எத்தனை திசையில முடிதோ அத்தனை திசையில டைட்டா வச்சு நெருக்கி விட்டுட்டு இப்ப அந்த கம்பிக்கு வைப்ரேஷன் ஏற்படுத்தி பார்ப்போம் அது வைப்ரேட் ஆக முடியறதில்ல அப்போ வைப்ரேஷன்ங்கிறது எங்கே நடக்கிறது எந்த தத்துவத்தின் மேல் நடக்கிறது அப்படின்னா ஆகாஷங்கிற தத்துவத்தினால் தான் வைப்ரேஷன்ங்கிறது இருக்கிறது அப்போ சப்தங்கிறது யாருடைய குணம் ஆகாஷத்தினுடைய குணம் சப்தங்கள் ப்ரொடியூஸ் ஆக சப்போர்ட் பண்ணுறது யாரு ஆகாஷம் சப்போர்ட் செய்கிறது அப்போ எல்லா சப்தங்களும் ஆகாஷத்தினால் தாங்கப்படுகிறது அங்கே அந்த சப்தமாக இருப்பது நான் நீ எங்கேயோ சப்தத்தை கேட்டீங்கன்னா அங்கே அந்த சப்தமாக இருப்பது நான் ஆகாஷமாக இருப்பதும் நான் தான் அதை ஏற்கனவே சொல்லிட்டாரு பஞ்ச பூத்தங்களாக இருப்பது நான் அந்த பூத்தங்களில் சப்தம் வருகிறது நீ பார்க்கிற உலகத்துல எங்கெங்கே எங்கெங்கே ஏதாவது சப்தம் கேட்குதுன்னா அந்த சப்தமாக இருப்பது நான்கிறத நீ புரிஞ்சுக்கோ இது பொதுவாக எல்லா சப்தத்துக்கும் அப்புறம் வார்த்தைகள் சப்தம்னா சவுண்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல இன்னொன்னு வார்த்தைகள்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப எல்லா வார்த்தைகளும் கூட நான் தான் வேற ஒன்றும் எந்த வார்த்தையை கேட்டாலும் சரி அந்த வார்த்தையாக இருப்பது நான் தான் ஆகாசத்தில் சப்தமாக இருப்பது நான் அதே போல நின்று நின்றுன்னா மனிதன் கடைசி வார்த்தை எட்டாவது ஸ்லோகத்தில் மனிதன் ஷு அப்படின்னா மனிதர்களில் மனிதர்களிடத்தில் மனிதர்களில் பௌருஷம் பௌருஷம்னா பலம் ஒரு மாதிரி ஆளும் தன்மை ரூலிங் பவர் ஒரு ஆளும் தன்மை ஒரு ஒரு அது சில பேர் ஆளுமைன்னு சொல்லுவாங்க இந்த ஆளும் தன்மை ஆட்சி செய்யும் தன்மை அது ஆண்களிடத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஆளுமைன்னு சொல்கிறோம் பெண்களிடத்துலேயும் அந்த தன்மை இருக்கு ஏன்னா பல வீட்டில் போய் பார்த்தா தெரியும் யார் ஆட்சி பண்ணுறது சிதம்பரம் தான் முதலையாடா அப்படி ஆளுத்தன்மை ரெண்டு பேர்த்தையும் இருக்கு அது இயல்பா ஆண்கள்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அல்லது நிர்வாக வசதிக்காக இந்த கலாச்சாரத்துல ஆண்களுக்கு ஒரு டியூட்டி பெண்களுக்கு ஒரு டியூட்டின்னு பிரிச்சுக்கிட்டதுல ஆண்களுக்கு ஆட்சி குடும்ப நிர்வாகம் பாதுகாப்பு அவங்கள்ட்ட இருக்கு பெண்களுக்கு சாரி குடும்பத்தினுடைய பாதுகாப்பு ஆண்கள்கிட்ட இருக்கு குடும்பத்தை நிர்வாகம் பண்ற பராமரிக்கிறது பெண்கள்கிட்ட இருக்குன்னு புரிச்சுக்கிட்டாங்க இது பாதுகாப்புங்கிறது கொஞ்சம் ஒரு முக்கியமான இதாக இருக்குது இன்னைக்கு இருக்க இல்லை அந்த காலத்துல ரொம்ப முக்கியமா இருந்தது ஏன்னா அந்த காலத்துல சர்வைவல் சேலஞ்சிங் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனை இல்லை இன்னைக்கெல்லாம் ஓரளவு பாதுகாப்பு இன்னைக்கு வேறு மாதிரி கிடச்சிருக்கு அன்றைய காலத்தில் ஒரு ஆள் வீட்டை விட்டு வெளியில் போனால் உள்ள வரதே சந்தேகம் தான் ஏன்னா புலி அடிக்குமா சிங்கி அடிக்குமா என்ன ஆகும்னு தெரியாது பல விதமான இயற்கை சீற்றங்கள் ஸோ பாதுகாப்புங்கிறது ரொம்ப கம்மி அதெல்லாம் குழந்தைகளும் அந்த காலத்தில் பத்து குழந்தை இருபது குழந்தை வச்சுக்கிட்டாங்க ஏன்னா இருபது குழந்தை பெற்றுக்கிட்டா தான் கடைசியாக இவங்க சாகும்போது பார்த்தா ரெண்டு மூணு பேராக இருப்பான் மீதி பேர்லாம் இறந்து போயிருப்பான் எத்தனையோ காரணங்களால வெளியில போனா திரும்ப வர முடியாது காட்டு வேட்டைக்காக போனாலோ தாண்டி கொண்டு போனாலோ அது பார்த்தா ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிருப்போம் இறந்து போனாங்கிறதே ரெண்டு மூணு நாள் கழிச்சு தெரியும் சில நேரம் தெரியும் ஆறு மாசம் கழிச்சு தான் தெரியும் ரொம்ப ரிஸ்க்கு இடையில வாழ்ந்தாங்க அப்படி அப்போ அதனால என்னன்னா இந்த ஆண்கள் வந்து எல்லாத்துக்கும் எப்பவும் அலர்ட்டா இருக்கணுங்கிறதுனால ஆண்களுக்கு அந்த டியூட்டி கொடுத்துட்டாங்க ஏன்னா பிசிக்கலி அவங்க வந்து ஃபிட்டா இருந்தாங்க பெண்களை விட ஃபிட்டா இருந்தாங்க ஏன்னா பெண்களுக்கு பேசிக்கா ஒரு பிரச்சனை இருக்கு மாசத்துல அஞ்சு நாள் அவங்க ஆப்ஷன் இயலாதவர்களா போயிடுறாங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது தன்னையும் பாதுகாக்க முடியாது அடுத்தவங்களையும் பாதுகாக்க முடியாது மற்ற நாட்களில் இவங்கெல்லாம் பெருசாக சூழல்கள்லாம் இருக்காங்களேன்னு சொன்னால் கூட குறைஞ்சது அந்த நாலஞ்சு நாள் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது அவங்க ஆயிடுறாங்க அப்போ ஒரு டியூட்டின்னு ஒதுக்கும் பொழுது என்ன பண்ண வேண்டியிருக்கு எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கணும் அஞ்சு நாள் சாதாரணம் கிடையாது ஆரஞ்சு முப்பது ஒன் சிக்ஸ்த்து அதே போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் முடிஞ்சு போயிடுச்சு அல்லது ஆறுல ஒரு போதி முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் ஒரு ஆள் அழியறதுக்கு எவ்வளவு கேப் தான் ஒரு துளி கேப் போதும் ஒரு யானைக்கு செயின் இருக்கு கட்டி போட்டுருக்காங்க அந்த யானை தப்பிச்சு போகணும்னா எத்தனை செயின் கட் ஒரு செயின் கட்டாலும் போதும் ஆயிரம் செயின் அதில் ஆயிரம் வளையமும் கட்டாகணும்னு அவசியம் இல்லை ஒரு வளையம் கட்டானாலே போதும் யானை தப்பிக்கிறது அப்படி ஒரு ஆள் வாழ்க்கையில் அழியிறதுக்கு ஒரு லுக் கொண்டு கிடைச்சது அப்போ ஆறு நாள்ங்கிறது ரொம்ப அதிகம் அந்த ஆறு நாளில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கலாம் தனக்கும் அழிவும் முடியல அடுத்தவங்களுக்கும் முடியல அதனால பெண்களை அதனால சேஃபாக வீட்டில் இருந்து நீங்கள் ரொம்ப பத்திரமா மற்ற செக்யூரிட்டியில் நான் பார்த்துக்கிறேன் ஆண்கள் ரிஸ்க் எடுத்துக்கிட்டாங்க அல்லது அது போல் பிரிக்கப்பட்டது எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது ஆனால் சொசைட்டியில் இந்த சாதனங்கள்லாம் டிசைன் செய்யப்பட்டதாக இருக்கிறதுனால மெல்ல மெல்ல யோஜனை பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அல்லது இயற்கையாக அப்படி சொல்லலாம் அது போயிட்டு போகிறாங்க பெரிய மேட்டர் அதனால இந்த வார்த்தை ஆண்மைங்கிறது வந்துருச்சு அதனால இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க அதனால ஆண்மைன்னா உடனே இது என்ன இவர் என்ன ஆண்களை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு இல்லை இந்த இடத்துல செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவ்வளோதான் மனிதர்களிடத்தில் பாதுகாக்கும் சக்தி தன்னை பாதுகாக்கும் சக்தி பலம் அல்லது மற்றவர்களை பாதுகாக்கும் சக்தி பலம் அப்படி ஆளும் சக்தி அந்த சக்தியாக இருப்பது நான் மனிதர்களிடத்தில் அப்படி பொருள் படிக்கலாமா அர்ஜுனா அர்ஜுனா நான் நீரில் நீரில் சுவையாகவும் சுவையாகவும் சந்திரன் சூரியன் சந்திரன் சூரியன் இவர்களில் இவர்களில் ஒளியாகவும் ஒளியாகவும் எல்லா வேதங்களிலும் எல்லா ஓங்காரமாகவும் ஓங்காரமாகவும் ஆகாசத்தில் ஆகாயத்தில் ஒளியாகவும் ஒளியாகவும் ஆண்களிடத்தில் ஆண்களிடத்தில் ஆண்மையாகவும் ஆண்மையாகவும் இருக்கிறேன் மனிதர்கள் அது சில சொல்கிறது உண்டு அதாவது நம்ம கல்ச்சரில் இன்னொரு முக்கியமான சீக்கிரம் புரிஞ்சுக்கிறதுலாம் இது வந்து கிரேட் இன்னைக்கு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் எடுத்துக்க முடியாதுன்னு விடுறதுனால விடலாம் அட்லீஸ்ட் தெரியும் ஆண்களை ரெஃபர் பண்ணுறதுக்கு வேண்டு இருக்குது பெண்களை ரெஃபர் பண்ணுறதுக்கு வேண்டு இருக்குது உதாரணமாக ஆண்கிற வார்த்தை பெண்கிற வார்த்தை அவன் அவள் இவள் இவள் அப்படிங்கிறதெல்லாம் இதுல வந்து மனிதன்கிற வார்த்தை ஆணை குறிக்குதா பெண்ணை குறிக்குதான்னா டைரக்டா ரொம்ப இலக்கண விதியோட ஆராய்ச்சி பண்ணா அது ஆண்களை குறிக்கும் ஆனா பண்பாட்டினுடைய வெளிச்சத்துல பார்த்தா அது ரெண்டு பேரையும் குறிக்குது எப்படின்னா அப்புறம் இன்னொன்னு பார்ப்போம் மனிதன் மனுஷன் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லைன்னு தான் அல்லது மனிதன்கிறது ரெண்டு பேரையும் குடிக்கிறதுன்னு கூட வச்சுட்டு போயிடலாம் பிரச்சனை இல்லை சொல்ல சில வார்த்தைகள் சில இடத்துல ஆண்களை ரெஃபர் பண்ணி தான் பேசுகிற மாதிரி போனால் ஆனால் அந்த வார்த்தை பெண்ணையும் இப்ப வந்து அவர்கள் அனைவரும் வந்தார்கள் அவர்களுடைய சம்பளத்தை பெற்று சென்றார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஆஃபீஸில் வேலை பண்ற ஆண்கள் மட்டும் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லுதா இல்லை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுதா அப்படின்னு பார்த்தா இந்த வார்த்தை அவர் அப்படிங்கிறது ஆணையும் அவள் அப்படிங்கிறது பெண்ணையும் முடியுது ஸ்ட்ரிக்டாக பார்த்தா இலக்கண விதிப்படி ஸ்ட்ரிக்டா பார்த்தா அவர் அப்படின்னா ஆண் அவள் அப்படின்னா பெண் அதுல இன்னொன்னு என்னன்னா அவன்கிறதும் ஆண் அப்படிங்கிறது அவள்ங்கிறது பெண் அப்போ அவள்ங்கிறது என்னன்னா அவன்கிறதுக்கு பண்மை அவர் அவள்ங்கிறதுக்கு பண்மை அவர் அப்படி வச்சுக்க வேண்டியிருக்கு ஆனா அவன்கிறதுக்கு தான் அவர் அப்புறம் அவள்ங்கிறதுக்கு அவர் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக ஆனா உண்மை என்னன்னா பொதுவாக ஒரு மாஸ் பற்றி பேசும்பொழுது ஒருத்தருக்கு மேலே ஒரு குரூப்பை பற்றி பேசும்பொழுது ஆண்பாலில் சொல்லியாச்சுன்னா அது வந்து பெண்பாலையும் அடக்குகிறது அது தனியாக பெண்பால் பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன் இந்த பள்ளிக்கூடம் கல்லூரி இந்த பள்ளிக்கூடம் கல்லூரியெல்லாம் பேசும்போது பார்த்தா தெரியும் மாணவர்களே மாணவிகளே அது தேவையில்லை மாணவர்களேன்னு சொல்லியாச்சுனாலே அது மாணவிகளையும் சேர்க்கிறது இதை என்னமோ ஒரு குறையாக அப்புறம் இங்கிலீஷ்ல பேசும்போது whether it is he or she should come in time அப்படின்னு அது ஹீன்னு சொன்னாலே போதும் ஷீ இன்க்ளூடட் தான் அது அவன் சொன்னாலே போதும் அவளும் சேர்ந்தது தான் இது தேவையில்லாம அவனுக்கு இப்பெல்லாம் அப்ளிகேஷன்ல அதுல இல்ல லெட்டர்லாம் பார்த்தா ஹீ ஷீ ரெண்டுமே போடுவாங்க அது தேவையே இல்லை ஒருத்தர் அது ஹீனு போட்டாலே ஷீ இன்க்ளூடட் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க ஷீனு காட்ட விரும்புறீங்க ஹீயை மென்ஷன் பண்ணல பெண்ணை மட்டும் குறிக்க விரும்புறீங்க ஆணை காட்ட விரும்பலன்னா மட்டுமே அந்த இடத்துல ஷீ அதர்வைஸ் நீங்க ஆண்பால் வார்த்தையை போட்டாச்சுன்னா அது ரெண்டு பேரையும் தான் குறிக்குது இதை வந்து பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்களை புறக்கணிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு கவனம் கொடுக்காத மாதிரியும் நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா இதுதான் பெண்கள் எக்ஸ்ட்ரா மரியாதை அவங்களுக்கு உள்ள தனிப்பட்ட உரிமையும் இருக்குது பொது உரிமை அவங்களுக்கு ஆண்களுக்கு தனிப்பட்ட உரிமைட்டு தான் இருக்கு நான் இல்லை இது ஏன் இருக்குன்னு அவங்க அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க பெரியவங்க வீட்டில் எல்லாரும் வந்துருங்கப்பா அப்படின்னா எல்லாரும் வருவாங்க பொண்ணுகள்லாம் வாப்பான்னா பொண்ணுகள்லாம் வருவாங்க பசங்கள்லாம் வான்னு சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது பசங்களை மட்டும் கூப்பிடக்கூடாது பொதுவாக கூப்பிட்டா எல்லாரையும் கூப்பிடணும் அல்லது பெண்களை மட்டும் கூப்பிட்டு நீ மரியாதை கொடுக்கலாம் பசங்களை மட்டும் மரியாதை கொடுக்குறது நடக்குது அப்படி ஒன்று தேவை இல்லை அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணாத அந்த மாதிரி திங்க் பண்ணாதுன்னு நம்ம கல்ச்சர் சொல்லுவோம் செஞ்சா ரெண்டு பேரும் சேர்த்து ஒருத்தருக்கு மட்டும் கட்சிகளை மட்டும் வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படும் அது பல காரணங்கள் அப்போதான் அவங்களால அவங்களுக்கு தேவைப்படுது அவங்களுக்கு அதிகமான ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது அதனால இந்த இடத்துல ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல மேஸ்குலைனில் ஆண் பாடலை சொல்லியிருந்தா பொதுவாக அந்த பெண் பாடையும் சேர்த்து தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது இது பெண்களை பிரித்து பிரித்து மாணவர்களே மாணவிகளேன்னு சொல்கிறது நல்லது கிடையாது ஏன்னா அவங்க மனசில் இன்செக்யூரிட்டி வளர்த்து அவங்க தனியாக காட்ட காட்ட ஆண்களை தனியாக காட்டினீங்கன்னா அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி ஃபீல் வராது இன்செக்யூரிட்டினா பாதுகாப்பாக அற்ற உள்ளது பலகீனம் வராது அதான் பெண்களை தனியாக பேசுகிறாங்க அவங்க பலகீனம் வந்துடும் பலகீன உணர்வு பய உணர்வு பாதுகாப்பற்ற உணர்வு வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சேஃப் அப்படியே அவங்கள நெருக்கத்தையே விடவுங்க அப்படி அதுக்காக வந்து எப்பயுமே அப்படி சொல்கிறது அது பல இடத்துல வந்து இப்படி ஆண்கள் நினச்சிக்கிறாங்க பௌருஷம்னா இங்கே ஆண்கள் நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது